श्रीशैलेशतयामात्रम् दीपत्यादिगुणार्णवधीन्द्रप्रवणम् वन्देर्यजामादरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नादयामुणमध्यमाम् अपदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम् विजयपरुक्मव्याम अस्मद्गुरोर् भगवतोऽसुरेकसिन्धो रामानुजस्यजनोदरणं प्रपद्ये मातापिकालिकस्तनया भूदेन मदन्वयानाभ्यस्तनकुलपतेर्गुणोऽभिरामं श्रीमत्तदङ्ग्रीगुण भूतं धरस्य मगदात्वे भट्टणादिभक्तियायोगिवाहान् भक्ताङ्ग्रेण प्रविष्टान् श्रीमत्परां गमणे प्रदोस्मित्य गुरुमगमणदीत्य प्रागवेद அருளா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டதின்றோள் மணிமகனா உன்சேவடி செவ்விதிருக்காப்பிரியோமாடம் சுடலாடியம் வல்லாண்டு படைபோர் பக்க முழங்க அப்பாஞ்சலனியமம் வல்லாண்டு வல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலரோரி நூறாயிரம் பல்லாண்டதிந்தோள் மணிமன்னா ஆயிரம் பல்லாண்டு அடிவாய் நின்மலமார்பினில் பாடுகின்ற மங்கையம் வல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறைய சுடராடியம் வல்லாண்டு படைவார் பக்க முழங்க அப்பாந்த சன்னியமம் பல்லாண்டு அழாட்பட்டு நின்னீருள்ளீரே வந்த வண்ணம் மனமங்கண்ணே குழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினை புகழட்டோம் படிப்பினோம் நாங்கள் கதர்வாழ் இலங்கை பாழாளாக படைபொருளானுக்கு முன்னம் எங்கள் குழாம் புகழ்ந்து கூறுமணமுடையீர்கள் பரம்பொழில் வந்துள்ள கூடுமினால் நகரமம் நன்கரியா நமோ நாராயணாய வெண்ணே பாடு மனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கோருமினே குளத்து கதிபதியாகி அசுரையார் கதரை இந்த குளத்தை எடுத்து களைந்த இருடிய சந்தனக்கு குளத்திருள்ளீர் வந்தரிருடரு ஆயிரநாமம் சொல்லி பண்டை குளத்தை தவிர்த்து தொடங்கி வந்து வழி வழியா செய்கின்றோம் பந்தன வீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுதுமே செஞ்சுடராகி திகழ் திருச்சக்கரத்தில் கோயில் புரியாளே ஒத்துண்ட நின்று குடிகுடியாட்சியின் நாயம் பொறுமனைவானனை ஆயிரந்தோறும் பொருள் உருளிப்பாய சுழற்றியாடி வல்லானுக்கு பல்லாண்டு கோருது கையடை காயம் கழுத்துக்கு போடு காதுக்கு குண்டலமையுடலார் சார்ந்தவன் நன்றே என்ன வெள்ளையிராக்கவல்ல பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு ஒருவனே பெருமாள் உடுத்து களத்ததுண்டு தொடுத்ததுளாய் மலர் சூடி களைந்தன சூடிமை தொண்டர்களோ திருவோணத்திருவிழவேல் படைத்தவை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கோரது பெருமான் உந்தனக்கடியோம் என்றெடுத்தப்பட்டவன்னாவே அடியோங்கரடி குடில் விடுபற்றிந்தது திருமதுரையில் சிலை குணித்து ஐந்தலைய பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமில்லா அணிகோட்டியர்கோட் அபிமானதும் கண் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழபடிகள் நமோ நாராயணா நாமம் பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே என்ன பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தவென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபத்தோர் விட்டு நிற்கும் விரும்பியதொள் ஆண்டனவின் உழைப்பார் பல்லாண்டம் பரமாத்மனை சூழ்ந்திருந்த திருவர் பல்லாண்டன்ன பவித்திரனை பெற்று தன் விரும்பிய சொல்லான் உரைப்பார் நமோ நாராயணாய வெண்ணே பரமாத்மனை ஆதித்தருளாவண்ணமாடங்கள் திருக்கோட்டிலோர் கண்ணங்கே நம்பி சொன்னான் மாடங்கள் சோழ் திருக்கோட்டையோர் கண்ணங்கேசவன் நம்பி நம்பி ஒருவார் விழுவார் உகந்தாழைப்பார் நாடுவார் நம்பிரார் எங்கோ தான் என்பார் பல்வரை தீருடை காணத்தான் புவார் புக்கு போருமானப்பார் இவன் நேரில்லைதான் திருவோணத்தான் உலகாலும் என்பார் உருட்டின் நாடுவார் நருணை வாழ்கையர் நன்னாகத்தூர் ஆய்ப்பாடி ஆயரே கோட கொடுமடு அண்டினர் பரியோகை சேனத்தரமுல்லை அயம்பண்ண வல்லினர் அண்டர் வெண்ணே புகுந்தனையாடினார் நினைத்து கடாரணீர் வையமேழங்கண்டார் பிள்ளைவாயுள் வையகங்கண்டார் மடநல்லார் ஆய புத்திரல்லர் அருந்தை மாய சேருடை பண்புடை பாலகர் மாயனென்னே மகிழ்ந்தனர் மாலர் கடந்த இரண்டா தங்கி அமைந்தனை உத்தானம் செய்து உகந்த நாராயணே கிளிய உதைத்திட எடுத்து கொள்கில் மருங்க வாய்ந்திடம் விடைக்கலாமையால் நான் மெழிந்த நன்றார் சோழ் திருக்கோட்டியோர் மன்னதாரவன் நம்பி பிறந்தமைகளால் விட்டதை விட்டதைத்தான் விரைத்தான் இப்பண்ண பாடல் வந்தார்கே இல்லை பாவம் திருக்கோட்டியோர் மன்னதாரவன் நம்பி பிறந்தமைகளால் விட்டதை தான் விரைத்தான் இப்பண்ண பாடல் வல்லார்க்கு இல்லை பாண்டமே ஆண்டு பல்லாண்டு பல்லாயிராண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு மணிவண்ணா ஆயிரம் பல்லாண்டு வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு படிவான் சோதி வளத்துறையும் புடனாடியும் பல்லாண்டு படைபோர்க்கு முழங்கு அப்பாஞ்சதன்னியமும் பல்லாண்டு வியாதரமாக்கிரமா ராமானுஜாக்கியாம் அபிவர்த்ததாம் ராமானுஜாரிய திவ்யாக்கியா பிரதிபாதுரமஜ்வலாம் गन्तव्यामिने भूयात् सङ्गीरोगनिगैषणे श्रीमन् श्रीरङ्गश्रियमणवत्रवा अनुधिनम् सम्बद्धया श्रीमन् श्रीरङ्गश्रियमणभद्रवा अनुधिनम् सम्बद्धया श्रीशैलनाथाय कुन्दीनगरजन्मने प्रसादत्तपरमप्राप्यगैर्यधारिणे श्रीशैलदया पात्रम् देवत्यादिगुणार्णव यदीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुने வாடிதிருவாய் மொழிப்பெள்ளை மாதவாய் வாழ மாமுனிவன் வாடியவன் மாறன் செய்யலாம் வாழிய சிறந்தாழி கிரணாபிவாழிய உயமார்வம் பிரிநோலம் வாழிய சுந்தரத்திரு தோணி வாழிய